திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருச்செம்பொன் பள்ளி திருச்சிற்றம்பலம் ஊனினுள்ளுயிரை வாட்டி உணர்வினார் கிளியராகி வானினுள் வானவர்கோ அறியலாகாத அஞ்சர் நானே நில் தானே என்னோ ஞானத்தார் பக்தர் நெஞ்சுள் தேனின் இன்னமுதும் மானார் திருச்செம்பொன் பள்ளியாரே நொய்யவர் விழுமியாரும் நூலினுண்ணெறியை காட்டும் மெய்யவர் பொய்யோமெல்லார் உடலெனும் இடிஞ்சில் தன்னில் நெய்யவர் திரியோமாகி நெஞ்சத்துள் விளக்குமாகி செய்யவர் கரிய கண்டர் திருச்செம்பொன் பள்ளியாரே வெள்ளியற்கரியர் செய்யர் விண்ணவரவர்கள் நெஞ்சுள் ஒள்ளியர் ஊழியூழி உலகமேதே தனென்ற பள்ளியர் நெஞ்ச துள்ளார் பஞ்சமம் பாடியாடும் தெள்ளியர் கள்ள தீர்ப்பார் திருச்செம்பொன் பள்ளியாரே தந்தையும் தாயுமாகி தானவன் ஞானமூர்த்தி முந்திய தேவர் கூடி முறை முறை இருக்க சொல்லி எந்த நீ சரணமென்றங் இமயவர் பரவியேத்த சிந்தையூட்சிவமதானார் திருச்செம்பொன் பள்ளியாரே ஆருடை சடையர் போலும் அன்பரு கண்பர் போலோ கூருடைமையர் போலோ கோளரவையர் போலும் நீருடையழகர் போலும் நெய்தலே கமழ நீர்மை சேருடை கமலவேலி திருச்செம்பொன் பள்ளி யாரே ஞாலமும் அறிய வேண்டின் நன்றென வாழலுற்றீர் காலமும் கழியலான கள்ளத்தை ஒழிய கில்லீர் கோலமும் வேண்டா ஆர்வ செற்றங்கள் குரோத நீக்கில் சீலமும் நோன்புமாவார் திருச்செம்பொன் பள்ளியாரே புரிகாலே நீசெய்ய செய்ய இருந்த புண்டரீகத்தாரும் எரிகாலே மூன்றோமாகி இமயவர் தொழ நின்றாரும் திரிகாலே மூன்று சந்தி தியானித்து வணங்க நின்று திரிகாலங்கண்ட எந்தை திருச்செம்பொன் பள்ளியரே காருடை கொன்றை மாலை கதிர்மதியரவினோடும் நீருடை சடையுள் வைத்த நீதியார் நீதியுள்ளார் பாரொடு விண்ணும் மண்ணும் பதினெட்டு கணங்களேத்த சீரொடு பாடலனார் திருச்செம்பொன் பள்ளியாரே ஓவாத வல்லானும் ஓத நீர்வண்ணன் காணாம் மூவாத பிறப்பிலாரும் முனிகளானார்கள் ஏத்தும் பூவான மூன்றும் முன்னோற்றறுபதுமாகும் எந்த தேவாதி தேவரென்றும் திருச்செம்பொன் பள்ளியாரே அங்கங்களாறு நான்கும் அந்தணர்கருளி செய்து சங்கங்கள் பாடும் சங்கரன் மலை எடுத்தான் அங்கங்களுதிர்ந்து சோர அலரிட அடர்த்து நின்றோம் செங்கண் வெள்ளேற தேரோ திருச்செம்பொன் பள்ளியாரே சுவாமி ஸ்வர்ணபுரீஸ்வரர் அம்பாள் சுகந்தவன நாயகி திருச்சிற்றம்பலம்